முஸ்லிமான மொம்மினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் எத்தெல்லாம் உண்டாவதாகும் எந்தோ ஒரு நாள் ஊடகம் அழுதலுக்கு பின்னால் நாளைய மறுமை நாளை அல்லா நிறைவேற்றுவதற்காக நல்லதை கேட்போம் அதன்படி நடப்போம் அதன்பால் அழைப்போம் அதனூடாக நாளைய மறுமையிலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அன்றைக்காமுடைய நீயத்தோடும் அல்லாஹுடைய மாளிகையிலே மறந்திருக்கக்கூடிய அல்லாதவை நல்லடியார்கள் வாலிபர்களே வயோதிபர்களே சிறார்களே வரையிருக்கும் நண்பர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமா பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக இருக்கின்ற போதும் கவலையான சோர்வான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு செங்கனை நகருக்கு மாறி எனக்கும் உங்களுக்கும் வசதியென்று சொல்லிக் கொடுக்கிறேன் எனவே நாளைய வறுமையினாலே அல்லா உயரிய முற்பட்டீர்களோடு எங்களை அல்லா சேர்த்து மேலான ஜென்மத்து கூலியாக இருக்கிறீர்கள் தந்து எனக்கு அனுப்பிவான் அன்பான அல்லாஹுவின் நல்லடியாளர்களே வேறன்பு மிக்க சகோதரிகளே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் என் எல்லாருக்கும் தெரிந்த மாதம் ரபியமுனை அவ்வல் மாதம் பெருமானால் செல்லல்லாகோ அடங்கி சொல்ல மன்னவர்கள் இந்த பூ உலகத்துக்கு கூத்த மாதம் இந்த பூ உலகை விட்டும் பிரியாவிடை குறித்த மாதம் எழிலடங்காத நலவுகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முகவரி கொடுத்த முகவரியாக தந்த பெருமானாருடைய வருகையுடைய மாதம் தான் இந்த மாதம் எனவே ரவியூரில் உங்கள் மாதம் வந்துவிட்டால் பெருமானாருடைய வரலாறுகள் பேசப்படுவது வழக்கம் பெருமானாருடைய பிறப்பு பெருமானாருடைய இறப்பு பெருமானாருடைய பண்பாடு பெருமானாருடைய குடும்பம் பெருமானாருடைய அங்க அவயவங்கள் பெருமானார் சகாபாக்களோடு பெருமானார் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் படிக்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த ரவி உணி அவ்வளவு மாதம் வந்துவிட்டால் நாம் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் மாசா அல்லா இலங்கையிலே ஏராளமான பகுதிகளிலே ஆரம்பம் பனிரெண்டு நாட்கள் என்ன செய்கிறார்கள் மாசா அல்லா அல்லாவுடைய உதவியால் பெருமானாருடைய சீரா வாங்கிக்கப்படுகிறது பெருமானார் சொல்லல்லாஹு அனைவர்களுடைய வரலாறுகள் அங்கே பேசப்படுகிறது பயான் செய்யப்படுகிறது எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரவும் மிக்க சகோதரிகளே நேற்று இரவு முதல் மகளிரில் இருந்து இசா வரைக்கும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டது அதனை நான் பங்குபற்றினேன் உண்மையிலே தெரியாத நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக அந்த மதியம் எங்களுக்கு பிரயோஜனத்தை தருகிறது எனவே நாம் ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டு வரும் காலங்களிலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு தலைப்பிலே பெருமானாருடைய அந்த வரலாறுகளை மக்களுக்கு சொல்வதற்காக வரைய ஒரு சந்தர்ப்பமாக அந்த மாதத்தை நாங்கள் ஆக்கப்பட்டது எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே அதன் நிமித்தமாகத்தான் இன்றைய கொத்துபாவிலே உங்களோடு பெருமானார் செல்லல்லாமோ அவருடைய தனி சிறப்புகளை உங்களோடு பேசலாம் நினைக்கிறேன் பெருமானார் சொல்லலாம் அடைவதற்கெல்லாம் பல தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் வேறு நபிமார்களுக்கு கொடுக்காத தனி சிறப்புகளை எங்கள் தலைவர் பெருமானார் செல்லந்தாகும் அடைவதற்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் எனவே அத்தகைய சிறப்புகளை சிலரை எங்களோடு பகிர்ந்து கொள்வதாக குத்துபாவுடைய நோக்கமாக இருக்கிறது அன்பான அல்லாஹுவின் நல்லடியாக ஏனைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் கோரானிலே பேசியிருக்கிறார் ஆனால் பெருமானார் செல்லல்லாக வளையத்து அவர்களை பற்றி அல்லா குரவானிலே அங்க அவயங்களையும் கூட பெருமானாருடைய பேச்சு எப்படி பெருமானாருடைய அதாவது பண்பாடு எப்படி பெருமானாருடைய நெஞ்சம் நெஞ்சு எப்படி பெருமானார் யாரோடு இருக்க வேண்டும் பெருமானாருடைய குடும்பம் இப்படி என்றெல்லாம் அல்லா குரவானிலே நிறையவே பெய்யும் ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சுருக்கமாக பேசியிருக்கிறார் சில நபிமார்களுடைய வரலாறுகளிலே அவருடைய மனைவாரை பற்றி பிள்ளைகளை பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் பெருமானால் செல்லவாக வளைவந்த அவர்களை எல்லாம் விரிவாக ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லுகிறார் பெருமானார் செல்லவாக வளைவந்தருடைய உள்ளத்தை எல்லாம் பேசுகிறார் உள்ளங்களை சொத்தான உள்ளமா உங்களுடைய உள்ளங்க உள்ளத்தை சொத்தான மிருதுவான உள்ளமாக நாங்கள் ஆக்கினோம் உங்களோட உள்ளம் மிருதுவான சொத்தான உள்ளமாக இல்லை என்றால் மக்கள் உங்களை விட்டு விரைந்து ஓடி இருப்பார் எனவே பெருமானாருடைய உள்ளத்தை எல்லாம் குரானிலே பேசிருக்கோம் பெருமானாருடைய பேச்சு எப்படி அதையும் எல்லாம் பேசியிருக்கலாம் ஒமாயம் சொல்லவாக அவர்கள் பேசுவதெல்லாம் வகை வல வல என்று கணிக்க மாட்டார் அல்லாஹ் எதை பேசினாரு அறிவித்தானோ அதைத்தான் அவருடைய வாயால் மொழிவார்கள் பேசுவார்கள் அவர்கள் மொழிவதெல்லாம் வகி என்பதாக குரான் சொல்லி காட்டுகிறது இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறார் நவீன நாயகமே உங்களுடைய உள்ளத்தை விரிவான உள்ளமாக நாங்கள் ஆக்கியா நல்லா இருக்கலாம் இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லுகிறான் الذين يبايعونك إنما يبايعون யாரெல்லாம் பயந்து கொண்டினார்களோ யாரெல்லாம் உடம்படிக்கை செய்தார்களோ அவர்கள் உங்களோடு உடம்படிக்கை செய்து கனியமானவர்கள் யாரெல்லாம் எல்லாவோடு நபிசல்லாம் அனைவரோடு உடம்படிக்கை செய்கிறார்களோ அவர்கள் உலாவோடு உடம்படிக்கை செய்ததை போல எல்லாம் போவான் என்று சொல்லலாம் எனவே பெருமானால் செல்லல்லாஹு அலைவசாவுடைய அந்த அவயங்களை பற்றி பேசியிருப்பதை போல பெருமானாருடைய எந்த நகரத்திலே பெருமானார் பிறந்தார்களோ அந்த நகரத்தை கூட அல்லா பேசியிருக்கிறார் அபயம் அளிக்கப்பட்ட நம்பிக்கையான் அந்த ஊரின் மீது அல்லா சத்தியம் பற்றி பேசியிருக்கிறான் பெருமானார் பிறந்த அந்த மக்கா மண்ணின் மீது அல்லா சத்தியம் பற்றி பேசியிருக்கிறார் நீங்க இருக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் நினைவோடு இருக்கக்கூடிய மக்களோடுதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளிடுகிறான் நபியுடைய குணத்தை அல்லாஹ் பேசுகிறான் நபியே நாயகமே நீங்க மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் எனவே கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானாருடைய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் பொருவானிலே ஏராளமாக பெற்றிருக்கிறார் பெருமானார் செல்லமாக வளைவன் செல்லும் அவர்களுடைய பெயரை கூட அல்லாஹ் பரிசுத்த அல்குர்வானிலே ஐந்தே ஐந்து இடங்களில் தான் பயன்படுத்தியிருக்கிறார் ஏனைய இடங்கள் எல்லாம் நபி சொல்லாஹ் வளைவனுடைய சிறப்பு பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ் அழைக்கிறார் ஏ ரசூலே யா ஐயுஹன் ஏ நபி யா ஐயுஹல் முத்தம்மில் யா ஐயுஹல் முத்தம்மில் அல்லாஹ் கோவை போற்றிக் கொண்டிருக்கும் என்று சொல்லலாம் சிறப்பு பெயர்களில் கிடைக்கிறது கனிமன் அல்லாஹின் நல்லடியார்களே பேரமதிக்க சகோதரர்களே நபிசல்லாஹு அனைவர்களுடைய பேரை அல்லாஹ் குரானிலே ஐந்தே ஐந்து இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு இடம் وما محمد إلا رسول இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ما كان محمد نبا أحد من رجالكم மூன்றாவது முஹம்மது அல்லாஹ் பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بما نزل على محمد இந்த இடத்துல முகமது பயன்படுறார் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் இது நாலு இடங்களையும் அல்லாஹ் முஹம்மது என்ற வார்த்தையை அல்லாஹ் குரான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 அதிகமாக பயன்படுத்த பெருமானாருடைய இலக்கம் பெருமானாரோடு செல்லல்லாக வரைவசெல்லம் அவர்களோடு அல்லாஹ் அன்பு இறக்கம் கனிமான அல்லாஹ் நல்லவியார்களே அதே அந்த பெருமானார் செல்லல்லாக வரைவசாம சகாபாக்களோடு ஏழைய மக்களோடும் பெருமானா செல்லல்லாக வரைவசம் அன்பாக இறக்கமாக நடந்தது அல்லா இரக்கமானவன் அந்த இரக்கமானவன் சிபத்து எங்களிடத்திலே வருகின்ற போது அல்லா எங்களை கண்ணியப்படுத்துகிறான் அல்லா கொடையாளன் நாங்களும் கொடையாளனாக இருக்கின்ற போது அல்லாஹ் எங்களை கொடையாளனாக கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ் சங்கையானவன் நாங்களும் மற்றவர்களை சங்கைப்படுத்துகின்ற போது அல்லா எங்களை சங்கையான வாழ்க்கையாக உலக வாழ்க்கையாக அமைத்து அல்லாஹ் சூரத்தில் அன்பியா நபிமாருடைய வரலாறை பேசுகின்ற சூறா அந்த சூறாவில கூட அல்லா நபிகளாரை பேசியிருக்கிறார் சூரா தாங்கிய சூறாவை எல்லாம் குருவான இருக்கிறார் கனிமான அல்லாஹுவை நல்லடியார்களே பெருமானா சல்லாஹு அலைவசனுடைய வாழ்க்கை அற்புதமானது பெருமானாருடைய நபிப்பட்டத்துக்கு பின்னால் அல்ல நபிப்பட்டத்துக்கு முன்னால் நபிகளாருடைய வாழ்க்கை அற்புதமான அற்புதமானது அடைவந்தவர்கள் பிறக்கிட்ட காலம் ஜாங்கிலிய காலம் ஜாங்கிலிய காலம் அவங்களுக்கு பெரிய உதாரணம் சொல்லுகிறது யாராவது சின்ன ஒரு மனத்தை அவங்களுக்கு இருந்தா அந்த மனிதனை கொண்டு அவருடைய மனதை ஓட்டெடுத்து அதுல மதுமான் மருத்துவாங்க பெண் பிள்ளை வயசுல வளர்ந்தா யாரையாவது தாயுடைய வயசுல பெண் பிள்ளை வளர்ந்தா தாயை கொண்டு அந்த பெண் பிள்ளையை தோடு குளிவட்டி புதைக்கக்கூடிய காலம் உண்மையெல்லாம் உண்மை என்பதே கிடையாது பொய்யெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் மெய் போன்று நம்பி விடுவார்கள் பொய் சொல்லுகின்றவர்கள் உண்மையை போன்று சொல்லுவார்கள் பெருமானால் செல்லவாகும் வலியுறுத்தவர்கள் நபியோ ரசூலோ கிடையாது அந்த சிறு புராஜத்திலே இஸ்லாம் அல்லாத மக்களால் பெருமானார் அவர்கள் அல் அமீன் அப்பா உண்மையாளர் நம்பிக்கையாகவும் கொண்டார்கள் அந்த மக்காவுடைய மண்ணிலே எல்லோரும் கேட்பார்கள் யார் உண்மையாளர் அந்த அனாதை பிள்ளை முகமது சொல்லவாக அலைவந்தவர்கள் தான் யார் நம்பிக்கையாளர் அந்த அனாதை பிள்ளை மக்கள் சொல்லலாக வழியுறுத்தவர்கள் அன்பான அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லலாக வழியுறுத்த நபியோ ரசூலோ கிடையாது நாற்பது வயதுக்கு பின்னால்தான் நபி ரசூல் அதற்கு முன்னால் சாதாரண ஒரு மனிதர் அல்லா அந்த அளவு நபி சொல்லவாக வாழ்க்கையிலே அற்புதத்தை அல்லா வைத்திருக்கிறார் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லே பேரமிக்க சகோதரர்களே எனவே சொல்லலாம் வரைந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையோடு எல்லாம் பின்னி பிணைந்தாக பெருமானாருடைய பெயர் இல்லாமல் களிமா சொல்ல முடியாது களிமாவில் அல்லா ஒரு ஒற்றுமை இருக்கிறார் முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு களிமா இல்லவா நோகும் ரசூலுல்லா வைத்திருந்தார் முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு களிமா சொன்னார் லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹும் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லோருடைய கலிமாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் கலிமாவிலே நபிகளாருடைய பெயரை சொல்வது எல்லாம் வாஜிபாக்கியிருக்கிறார் தொழுகையிலே அத்தகையாத்திலே நபிசொல்லாஹு வரைவர்களுடைய பெயரை சொல்லி தலவாத்து சொல்வதை அல்லாஹ் அங்கே கடமையாக்கி இருக்கிறார் அன்னார்களே தலவாசிலே பெயர் சொல்வது கடமை சில இடங்களிலே சுண்ணன் பெருமானுடைய வாழ்க்கையை அந்த அளவு பின்னி குறைந்ததாக இருந்தார் தொழுகையிலே யாரோடும் பேச முடியாது ஆனால் தொழுகையில் முன்னோக்கி சலாம் சொல்வதற்கு பேசுவதற்கு அல்லா அனுமதி அளித்த ஒரே ஒரு நபர் எங்கள் தலைவர் பெருமானார் செல்லல்லா போலே சொல்வார் இப்படி நபி ஏ சலாம் வாழ்க்கை அந்த அளவு பின்னி பிள்ளைகளாக பெருமானாவுடைய சபாத் இல்லாமல் நானும் நீங்களும் சுவரிக்கத்திலே காலடி எடுத்து வைக்க முடியும் நிறைய கயாமத்துரிய நாளையிலே எல்லாம் ஒரு கேள்வி கேட்பான் பல கேள்வி அதுல ஒரு கேள்விதான் இந்த நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லவாக வளையத்தவர்களை காட்சி அல்லா கேட்பான் இந்த நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல நபியுடைய சுண்ணாக்களை எங்களது சுண்ணாக்களாக அடுத்துக் கொள்ளாதவர்கள் நபியுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணாதவர்கள் நாளைய நாளைகளை சொல்வார்கள் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது யாருக்கு தெரியாது என்று மனிதன் பெருமாறுவான் அப்படி யாரும் பதுமாறிவிடக் கூடாது எனவே நபியை நல்ல முறையில் இந்த உலகத்தில் பின்பற்றினால் நிச்சயமாக நிறைய தயாரத்துடைய நலவில் சம்பாத்து கிடைக்கும் நபியுடைய கைகளால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நபிகளாருக்கு பக்கத்திலே சுவர்க்கத்திலே தங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் வேறு கிடைக்க முடியும் பல ஒரு நபியுடைய காணப்படக்கூடிய ஒரு நபி சோழன் சொல்லலாகும் பிரியாத ஒரு நபி சொல்லல் பெருமானார் எங்கு போனாலும் அவரோட பின்னால் போகக்கூடிய ஒரு நபி சொல்லாமல் ஒரு சொல்லலாகும் வருகிறார் நாயகமே நாயகமே நான் ஒரு கவலை இருக்கிறேன் என்று சொல்கிறார் பெருமானார் சொல்லலாகும் அலைவசம் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தால் உண்மையிலே கவலையான ஒரு முகத்தோடு அவர் இருக்கிறார் ஏன் சோபான் கவலையாக இருக்கிறேன் அவர் சௌமான் ரவி அல்லாம் தாலா நாயகமே ஒரு கவலை உள்ளத்துல இந்த உலகத்துல உங்களோட நினைவு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஓடோடி வந்து பார்த்துட்டு போகும் ஏதாவது மார்க்க விஷயம் இந்த உலக விஷயம் ஏதாவது எங்களுக்கு தேவையா இருந்தா உங்கள்கிட்ட கேட்டு விளக்கங்களை கேட்டுட்டு போவோம் உங்களுடைய மனுஷன் ஓடி வந்தா எங்களோட கவலைகள் எல்லாம் எங்கேயோ தெரியாது அப்படியே போயிரு இப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தோம் மௌத்தா போறதுக்கு பின்னால் நீங்கெல்லாம் உயர்வான ரத்துக்காரோடு இருக்கிறீங்களே நாங்க எங்க இருப்போம் நாளைய தியாகத்துரிய நாளையிலே உங்களோடு நாங்கள் இருக்க மாட்டோமோ இதை நினைத்துத்தான் எனக்கு கலவை கவலை நாயகமே என்றார் ஒரு பெரிய கவலை பாத்தீங்களா நாங்க இதை ஒரு முறையாவது ஃபாலோ பண்ணிக்கிறோம் தாய் வழியில் இருக்கிறோம் இந்த உலகத்துல நாம் ஆப்போமா எங்களை ஊருக்கு குறிச்சு போயிட்டாங்க நாளைய தியாகத்துடைய நாளில் எங்களை ஆப்பம்மாவோட சிறைகளுக்கு எல்லாம் ஊருக்கு தரமாட்டையா நல்லா கையை தெரிப்போமா பாருங்க உண்மையாக உண்மையாக வைத்தார்கள் பின்னாலும் சுவரிக்கத்தில் இருப்பதாக இருந்தாலும் நான் தனிமையில் இருக்கக்கூடாது நபியோடு இருக்க வேண்டும் சொல்லம் வளைவத்தவர்கள் தனிமையிலே சுவரிக்கத்தில் இருக்கக்கூடாது அவர்களுக்கு பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்ற கவலை அந்த சொல்வாங்க அவர்கள் உடனே அவர் பெருமானார் சொல்லலாம் அடைவந்தவர்கள் பதில் கொடுக்க யோசிக்கிறார்கள் அல்லாஹ் பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் அல்லாஹ் குரானாயத்தை வைக்கிறான் நான் ஆரம்ப பொதுவாக ஓதினேன் فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا இந்த குருவான் ஆயத்தை அல்ல வைக்கிறார் என்ன குருவான் ஆயத்துடைய கருத்து فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين யார் இந்த உலக வாழ்க்கையில அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ இந்த உலகத்துல வாழ்வது அல்லா ரசூலுக்காக திருமணம் முடிப்பது அல்லா ரசூலுக்காக எனவே இந்த உலகத்துல யார் தன்னுடைய வாழ்க்கையை யார் அந்த உலகத்துல வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களை நாங்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு வெளிப்பாட்டுவோம் நாங்க நபிமாருடைய காலத்துல வாலாட்டியும் பரவாயில்ல அல்லாஹ் நபிமார்களோடு எழுப்பாட்டுவான் அல்லா அந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணம் செய்தார் அதில் சோமாரதி எல்லாமுத்தாலானோ சம்பந்தமாக இறங்கிய பரவானாயர் உண்மையால் பாட்டுவோம் யுத்தம் செய்த அந்த சுகதாக்களோடு பாட்டுவோம் நல்ல மக்களோடு எதிர்பார்க்குவோம் இதை விட வேற என்ன அழகான நட்புகள் இதை விட வேற என்ன அழகான புரட்சி வாதைகளை எல்லா ரசூலுக்காக அப்படி வாழ்ந்தா நாளைய கயாமத்துரிய நாளையில நாளைய மறுமையில நபிமார்கள் பாட்டப்படுவீர்கள் உண்மையார் பாட்டப்படுவீர்கள் சுகதாக்களோடு பாட்டப்படுவீர்கள் நல்ல மக்களோடு பாட்டப்படுவீர்கள் கண்ணியமான இருந்த குரானுடைய ஆயன் பதில் சொல்வது அதர் சோபா நதி எல்லாம் அவருக்கு மாத்திரம் அல்ல முழு உம்மத்தை நோக்கி பேசக்கூடிய குரான் ஆயன் நான் நீங்கள் எல்லா ரசூலுக்காக வாழ்ந்தான் நாளைய மறுமை நாள நிச்சயமாக நபிமாக இருப்போம் நிச்சயமாக உண்மையாக இருப்போம் நிச்சயமாக யுத்தம் செய்யாவிட்டாலும் சுமதா குரோடு பாட்டுவான் சாலிகான நல்ல மக்களோடு அல்லாது பாட்டுவான் அன்பானவர்கள் எனவே இந்த உலக வாழ்க்கையில இந்த ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த உலக இன்பங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விடக்கூடாது அல்லாஹூர் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு தூரமாக கொள்ள வேண்டும் அல்லாஹூர் எதையெல்லாம் செய்யுமாறைகளுக்கு ஏன் இருக்கிறானோ அந்த விடயங்கள் எங்களை ஈடுபாடை கொள்ள வேண்டும் அப்படி ஈடுபாடு காட்டினால் நிச்சயமாக நாளைய வறுமை அல்லா எங்களுக்கு தரக்கூடிய எல்லா நலவுகளையும் அல்லா தராளமாக எனக்கன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானார் சொல்லவாக அலைவற்றோடு அதிகமாக கூறுங்கள் அதிகமாக செலவாக்கி கொள்ளுங்கள் இன்றைய நாள் பெருமதியான நாள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளை போல அல்ல நாளைய இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அது வெள்ளிக்கிழமைக்குரிய சிறப்பு இன்றைய நாள் சூறாக்க ஒன்பது அதுக்கு வேற என்ன இன்றைய நாள சூரா அஜிமுகார் சூரா நிறைய நிறைய சூறாக்கள் யாசிர் ரஹ்மான் வாக்கையா இன்னும் நிறைய சூறாக்கள் ஓதுறோம் அதற்கு வித்தியாசமான நன்மை இன்னும் சில குறிப்பான சூறாக்கள் வெள்ளிக்கிழந்த ஓத வேண்டும் என்று சுண்ணாக்களா அதிசல வந்திருக்குது அதை ஓதினாத கலாதியான நன்மை எல்லாம் வந்திருக்கிறார் தலையாய நாள் அது மாத்திரமல்ல இன்றைய நாள்ல யாராவது ஒருத்தர் மௌசானால் அவருடைய வேதனை அவருக்கு குறைக்கப்படுகிறது எல்லா நாட்களிலும் நரகம் எரிக்கப்படுகிறது ஆனா வெள்ளிக்கிழமை நல்ல நரகம் எரிக்கப்படுகிறது இன்றைய நாளை கொடுத்திருக்கிறது இன்றைய நாள்ல யாராவது மோத்தானா நரக வேதனையை விட்டு அந்த மனிதன் அதை பாதுகாக்கிறான் கேள்வி விளக்கு இறைந்தாக்குறான் அதனால தான் வெள்ளிக்கிழமை நாள் சொல்வது சாதாரணமானதல்ல வெள்ளிக்கிழமை நாள் வாரத்துக்கு முன்னால மகரைக்குடைய வக்துல இருந்து இன்றைய மகரைக்குடைய வக்து வரைக்கும் அதாவது ஜும்மாவுடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை நாள் தான் இன்றைய நாள் வாரத்துக்கு முன்னால் நீங்க பாருங்க மகரைக்குடைய தொழுக ஆரம்பமாகவே அங்க சூறா குறிப்பான சில சுண்ணத்தான சூறா ஓடுகிறது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுட்டு சொல்லி இமாம் தொழுகையில ஒரு எகலான் என்னையெல்லாம் காப்பிரோன் சொல்லுவதாம் வகை இஷா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சஜதா நாளைக்கு தொடர்ந்து இந்த மனிதனுக்கு சும்மா விளங்காது அல்லா நாளைய நாளை வீணாக்கிறாதீங்க நாளைய நாள் செலவாக்கக்கூடிய நாள் நாளைய நாள் ஜீவமாகக்கூடிய நாள் நாளைய நாள் தர்ம கொள்வதில் நாள் நாளைய நாள் பூரா கவுண்டை ஓதி அந்த தஜாலுடைய தீங்குகள் இன்னும் சைத்தானுடைய தீங்குகள் போட்டி பொறாமைகள் கண்ணூறுகள் வலாய் விதிவத்துகள் வராமலைகளை எங்களை பாதுகாக்கக்கூடிய சூறா ஓதக்கூடிய நாள் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் எங்களுக்கு ஏழான் செஞ்சு கொண்டிருக்கிறார் எனவே நான் அல்லாஹுவின் நிறைய இருக்கிறேன் பெருமானார் சொல்லல்லாஹு வரைவசவர்களை போலியான அனுபவிக்காமல் உண்மையான அனுபவிப்போம் பெருமானார் சொல்லல்லாஹு வரைவசவர்கள் போலியான அனுபவிக்காமல் உண்மையான அனுபவிப்போம் பள்ளிக்கு யாராவது கல்லடித்தா கண்ணியமானவர்களே எங்கட மனம் பொறுக்காம எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ அதே போல நானும் நீங்களும் அல்லாவுடைய கட்டளை எதிர்கின்ற போது அப்படியொரு மனம் எங்களை உள்ளத்தில் வரும் ஒரு தவறு செய்ய முன்னால பல முறை போனோம் இந்த தவறு செய்து போட்டு அல்லா தந்த ஆயுள நாளைய செய்யாமல் அல்லாவுக்கு முன்னால எந்த முகத்தோடு அல்லாவை நான் சந்திப்பது அல்லா தந்த ஆயுள நான் வீணாக்கி விட்டா நாளைய செய்யாமத்துறைய நாள அல்லாவிடத்துல எப்படி நான் பதில் சொல்லுவது இந்த உலகத்துல நிர்வாகிகள் ஜமாத்தாரை கேட்காவிட்டாலும் பிள்ளைகளை அந்த ஒத்தாதுமாரிகள் உலமாக்கள் அந்த ஆசிரியர் கேட்காவிட்டாலும் கண்ணியமானவர்களே எங்கட பிள்ளைகளை பெற்றோர்கள் தாய் தாப்பன் கேட்காவிட்டாலும் படைச்சரப்பு ஒரு நாள் நாளைய மறுமையில் விசாரிப்பான் என்ற சிந்தனை ஒவ்வொருவரும் திரட்டுக் கொள்ளலாம் நிர்வாகத்துக்கு தெரியாம ஒரு தவற ஜமாத்தால் செய்யலாம் பாப்பா அம்மாக்கு தெரியாம பிள்ளைகள் தவறு செய்யலாம் மாணவர்கள் ஒத்தாதுமாருக்கு தெரியாமல் ஆசிரியருக்கு தெரியாமல் தவறுகள் செய்யலாம் ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழமாக சிந்திக்க வேண்டும் யாருக்கு மறைஞ்சு செய்தாலும் அல்லா ஒருவனுக்கு மறைக்க முடியாது நாம் இரண்டாக நினைத்து செய்கின்ற விளங்காது அது அல்லாவுக்கு வெளிச்சம் அல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் எத்தனை பேரையும் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவர் எத்தனை பேருடைய விடயங்களை கேட்கக்கூடிய சக்தி உடையவன் அல்லா எனக்கு அந்த ஆழமாக நிமிடத்தையும் நகர்த்தினால் நிச்சயமாக வாழ்க்கை மனமான வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக நிச்சயமாக ஆகும் என்பதில் சந்தேகம் எனவே இது அரசியலே காலத்திலும் சரி அரசியல யாரும் யாரும் குறையில்லை இன்றைக்கு அரசியல் வரும் நாளைக்கு அரசியல் போயிடும் இன்றைக்கு ஒரு லட்சம் நாளைக்கு ஒரு லட்சம் வரும் ஆனால் நாங்கள் ஊர்ல இப்போது போகிறோம் நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறோம் இன்னொருத்தரை விமர்சிக்கிறது ஆனா கவலையான செய்தி இந்த உலகத்துல நடக்கிற விடயத்தை நாங்க பார்க்கிறோம் விமர்சனம் என்பது மாற்று மத சகோதரர்களை விட அதிகமாக எங்களை சமூகத்தில் உள்ளவர்கள் தான் விமர்சனம் அதிகமாக செய்கிறோம் நவதுமில்லா அதான் அன்பாளர்களை நாங்கள் விமர்சிப்பவர்கள் நாங்கள் மன்னிப்பவர்கள் மற்றவருடைய குறைகளை கண்டாலும் அதை காணாமல் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து வருகிறது பெருமானார் சொல்லலாம் மேலே குப்பைகளை போட்டினார்கள் ஏசினார்கள் தூட்டினார்கள் பெருமானார் திருப்பி ஏற்றவில்லை பெருமானார் திருப்பி குப்பைகளை அவர்கள் கொட்டவில்லை மன்னித்தார்கள் அந்த மன்னிப்பின் பிரதிபலம் தான் இன்று நானும் நீங்கள் முஸ்லீமாக மன்னிப்பை அணிகலனாக கொள்வார்கள் நல்ல குணங்களை அணிவோம் கெட்ட குணங்களை களைவோம் எனவே எங்களுக்குள்ள நல்ல பண்பாடுகளை வளர்த்துக் கொள்வோம் யாருக்கு கூட்ட தேவையில்லை நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணினோமோ ஓட் பண்ண இல்லையோ கட்டாயமாக நாட்டுடைய உரிமை எல்லோரும் ஓட் பண்ண வேண்டும் வாக்களிக்க வேண்டும் எனவே அந்த உரிமை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் இந்தியா மூணு நாடுகள்ல கண்ணியமானவர்களே கணவன் போடுற ஓட் மனைவிக்கு தெரியாது போகும் மனைவி போடுற ஓட் தெரியாது மாப்பிள்ளை யாரும் போகும் கண்ணியமானவர்களே நான் இன்னைக்கு செலவு சாப்பிடலாம் எனவே நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நாங்க எங்களை மார்பு பற்றி பேசுவதை விட நாங்க எங்களை ஈமான பாதுகாத்துக் கொள்வோம் இவர் தான் வருவார் அவர் தான் வருவார் என்று எங்களால் சொல்ல முடியாது ஆட்சி அமைப்போ நம்ம அல்லாஹர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் கண்ணியப்படுத்த சிலருக்கு அல்ல ஆட்சியை கொடுப்பான் கேவலப்படுத்த ஆட்சியில இருந்து கண்ணியம் அடைந்தவர்களை விட ஆட்சியில இருந்து கேவலம் அடைந்தவர்கள் தான் அதிகம் என்பதை இன்றைய உலகம் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறது அதனால அதை நம்பி நாங்கள் எங்களை ஈமான பணி கொடுத்து விடக்கூடாது எனவே கனிமன் அவ்வாறு நல்லடியா மிக சுருக்கமான சில விடயங்களை நிலைப்படுத்துகிறேன் எனவே பெருமான செல்லல்லாக வளைந்தவர்கள் பண்பாடுகளை சொல்லி தந்த மார்க்கம் தான் செல்லல்லாக வளைவித்தவர்கள் நிறைய தயாரத்துடைய நாளையிலே பெருமான செல்லல்லாக வளைந்தவர்கள் நெருக்கமானவர்கள் அவருடைய அன்புக்கு சொந்தக்காரர்கள் செல்லதாக எனக்கு நெருக்கமானவர்கள் எனக்கு விருப்பமானவர்கள் யார் தெரியுமா சொல்லாங்க எங்களிலே பண்பாடாக நாகரிகமாக நடந்தவர்கள் இலக்கமாக நடந்தவர்கள் மற்றவருடைய உணர்வுகளை மதித்து நடந்தவர்கள் முகத்துக்கு முள்ளா மற்றவரை தூக்கக்கூடியவர்கள் அல்ல உள்ளங்களை உடைக்கக்கூடியவர்கள் அல்ல மற்றவருடைய உள்ளங்களை வாழக்கூடியவர்கள் இவர்தான் பெருமானார் செல்லல்லாமத்துடைய அன்பு சொந்தக்காரர் அவருக்கு பக்கத்தே துவக்கிட்டிருப்பவர்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே பண்பாடு நாகரிகமாக நடந்து கொள்வோம் அநாகரிகமாக யார் நடந்து கொள்ளக்கூடாது எனவே நல்ல குணங்களை அணிந்து தீய குணங்களை களைவோம் நன்மைகளை விளைப்போம் தீமைகளை எங்களை விட்டு கலைப்போம் அதிகமாக அனுபவிப்போம் கோழியான அங்கல்ல உண்மையான அமைப்போம் நிச்சயமாக நாளைய கயாமத்துடைய நாளைய பெருமானாரோட சுவரிசத்திலே நிச்சயமாக எங்களை எல்லாம் அறிவு செய்வான் பெருமானுடைய கரங்களால் நிச்சயமாக நீர் குறிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் எனவே வல்லவன் அல்லாஹாலா பெருமானார் சொல்லலாம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நாளைய கயாமத்துடைய நாளை சொல்லலாம் சபாத்தை யாவா எங்களுக்கு வாரி வாக்கிடுவாயாக யாவா நாளை வறுமை நாளே பெருமானாரை விட்டு செவிகளை பேசி விடாதையா அல்லா நல்லோர்களை விட்டு திருத்தி விடாத யாவல்லா நல்லோரோடு சேர்த்து யாவல்லா நாளைய நாளையில நீ என்னென்ன நலவுகள் கொடுப்பதாக நல்லவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாயோ அந்த எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக அந்த உலகத்தில் அற்ப இன்பங்களுக்கு அடிமையாகாமல் அற்ப பாவங்களுக்கு அடிமையாகாமல் ஒன்று கட்டுப்பட்டு வாழக்கூடிய கூட்டத்தில் இறைவாதி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக இந்த ஊருக்காக கஷ்டப்படக்கூடிய நிர்வாகிகளை கவிழ்ச்சிக்குவாயாக இந்த ஊர் ஜமாத்தார கவிழ்ச்சிக்குவாயாக மக்களுடைய ஊழியர்களை கவிழ்ச்சிக்குவாயாக இந்த மஸ்ஜிதுக்காக தாராளமாக உதவி பண்ணக்கூடிய தனவந்தர்கள் சாதா நமக்கு லோரி நீ கபூசிடுவாயாக இறுதி முடிவை நல்லபடி வாக்கிடுவாயாக யாழ்லா நாட்டுக்கு தேவையான சுபீட்சமான அனைத்து மக்களையும் நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய நல்ல ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தந்துடுவாயாக மக்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையில் சமாதான முறையிலே சமரசமான முறையில் வாழக்கூடிய ஒரு உலகத்தை இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்துடுவாயாக யாரெல்லாம் பாகுபாடுகள் இல்லாமல் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக யாரெல்லாம் அந்த அரசியல் அதிகமாக பேசிய கால நேரத்தை வீணாகக்கூடிய கூட்டங்கள் என்று சேர்த்துட்டாரு யாரெல்லாம் அதனூடாக அழிவுகளை சேதங்களை எங்களுக்கு ஏற்படுத்துறாரு